அல்லாஹனுடைய சக்தி அல்லாஹனுடைய வல்லமை அல்லாஹனுடைய குதிரத் எதை எடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹனுடைய சக்தி அவனுடைய வலிமை இதை மட்டும் முன்வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இன்னொரு வாழ்க்கை உலகத்தினுடைய பொருள்களை மட்டும் வைத்து பணம் காசு சொத்து சுகம் ஆடம்பரம் அதிகாரம் என்னென்னவோ அதில் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் சீக்கிரமாக அழிந்து போகக்கூடிய பொருட்கள் ஆடம்பரத்து ஆடம்பரத்துக்குரிய பொருட்கள் இச்சைக்குரிய பொருட்கள் விவேகமில்லாதவை தரமில்லாதவை நிரந்தரமில்லாதவை எத்தனையோ வகை இந்த பொருள்களுக்கு பின்னாலே போவது ஒரு வாழ்க்கை போயிட்டு போயிட்டு போக போகவே அந்த பொருள் காணா போயிடும் வேறொரு பொருள் பக்கம் போவார் அது போக போக அது காணாமல் போயிடும் இன்னொன்னு பக்கம் போவார் அது போக போக அது காணா போயிடும் அது என்ன காணா போயிடும் காணா போயிரும்டா பாருங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சுட்டி வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம் இல்ல ஏதாவது குதிரை பொம்மை காரு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டாரு அத்தான்னு சொன்னா அவன் ஓட்டிட்டு போறான் போறான் போறான் சென்னையை தாண்டி எங்க போயிட்டானுங்க கொல்கத்தா வரைக்கும் போயிட்டான் இந்த கார்ல உண்மையான கொல்கத்தா போறவனு கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காது இவன் சுத்தி சுத்தி அந்த கார்ல இந்த சந்தோஷம் எது வரைக்கும் இருக்கும் ஒரு ஏழு எட்டு வயசு வரைக்கும் இருக்கும் ஏழு எட்டு வயசு வந்த பிறகு இந்த சந்தோஷம் காணாம போயிருப்ப காரை கையில கொடுத்தா தம்பி கொடுமா எனக்கு வேற என்னமாவது கொடுமாங்க என்ன வேணும் மூணு சக்கர சைக்கிள் அப்புறம் ரெண்டு சக்கர சைக்கிள் அப்புறம் டூ வீலர் அப்புறம் ஹோண்டா போயிட்டே இருக்கணும் அப்புறமெல்லாம் போயிட்டு வயசு ஆயிருச்சு இருபது இருபத்தி ரெண்டு ஆயிருச்சுன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் வேண்டாம் கல்யாணம் பண்ணி வைமான்னு சொல்றான் இந்த சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு இப்ப வேற வகையான சந்தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் கூடிச்சு பிறகு குழந்தை பிறந்துச்சு அதாச்சு இதாச்சு இப்ப பணம் பணம் பணம் பணம் சாப்பாட்டுல கூட ருசி இல்லை ருசி பணத்துல பண சாப்பாட்டுக்கான இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியல பணத்தையா திங்க போறேன் பாலைவனத்துல பணம் இருந்தா என்ன பண்ணுவான் சோறு இல்லை தண்ணி இல்ல பணம் இருக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு இப்ப அடிச்ச ஆயிரம் ரூபாய் நோட்டு இனி கள்ள நோட்டா இருந்தா அது வேற ஆக நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ஐயாயிரம் நோட்டு இருக்கு பாலைவனத்துல தண்ணி இல்ல என்ன பண்ணுவான் மணல திண்டு காசை குடிப்பானா இல்ல பணத்தை திண்டு மணல குடிப்பானா சகோதரர்களே அதை பக்கத்துல வச்சுக்கிட்டே சாவான் அது பாலைவனத்தில் இன்னைக்கு நாட்டிலேயே தான் நடக்குது சாகாம சாகிறான் அதாவது செத்தே போறான் இது சாகாம சாகிறான் பண காசல்ல கையில இருக்கு ஆனா பாருங்க அலையாளையறான் மனித வாழ்க்கைக்கு என்ன தேவை நண்பர்களே மேல போட ஒரு ட்ரெஸ் வேணும் ஒரு நேரம் சாப்பாடு வேணும் அடுத்த நேரம் சாப்பாடு நல்லா கொடுப்பான் ஏதோ படுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் வேணும் படுக்கிறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ பாய் இருக்கோ இல்லையோ படுக்கை இருக்கோ இல்லையோ தூக்கம் வேணும் முதல்ல படுத்து தூக்கம் இல்லைன்னா அதை விட கிறுக்குத்தனம் என்ன இருக்கு ஆனா உலக நியதி என்னன்னு சொன்னா படுக்கையை தான் வாங்கலாம் விலைக்கு தூக்கத்தை விலைக்கு வாங்க முடியாது தூக்கம் மாத்திரம் வாங்கலாம் டேப்லெட் தூக்க டேப்லெட் வாங்கலாம் தூக்க மாத்திரம் வாங்கலாம் ஆனா தூக்க மாத்திரை வாங்கி போட்டு போட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு தூக்க வரேன்னு சொன்னவங்களே ஏராளம் தூக்க மாத்திரை போட்டு தூக்க வரல இனி தூக்க மாத்திரை போட்டு தூக்கமே வந்தா கூட அது தூக்கம் இல்லை அது ஒரு வகையான மயக்கம் தூக்கம்னு சொன்னா தூங்கி முடிச்ச பிறகு நிம்மதியா இருக்கணும் மயக்கம்னு சொன்னா தூங்கி அந்த மயக்கத்துக்கு பிறகு டென்ஷனா இருக்கணும் பாருங்க மாத்திரை போட்டவங்க தூங்கி முடிச்சா டென்ஷனா இருப்பாங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க அது ஒரு மயக்கம் அதனால தூக்க மாத்திரை நான் சொல்றேன் நீ தூக்கத்தை தூக்கமின்மையை மாத்திரேன்னு சொல்ற மாத்திரை கொடுத்து தூக்கம் இல்லாம போனத தூக்கமாக நீ மாத்திரேன்னு சொல்ற நான் சொல்றேன் நீ ஏமாத்திரேன்னு இது தூக்கமே இல்லை சோதர்களை உலகத்தில் விலைக்கு வாங்க முடியாத எத்தனையோ இருக்கு மன நிம்மதி விலைக்கு கிடைக்காது அமைதி விலைக்கு கிடைக்காது சுகம் விலைக்கு கிடைக்காது மன மகிழ்வு விலைக்கு கிடைக்காது வாழ்க்கையில நிம்மதி விலைக்கு கிடைக்காது விலைக்கு கிடைக்கிறதான ஒரே ஒரு வழி இந்த உலகத்துடைய வஸ்துக்களின் மீது உள்ள பற்றை விடுவதுதான் அது மீது உள்ள பற்று இருக்கக்கூடாது பாசம் இருக்கக்கூடாது எதை தேவைக்கு உபயோகிக்கிறோம் அவ்வளவுதாங்க தேவைக்கு உபயோகிக்கிறோம் எப்படி ஒரு டாய்லெட் ஒரு கக்கூஸ் ரொம்ப நல்லது தேவை கட்டாயம் வீட்டுல இருக்கணும் வேற எது இல்லாட்டா கூட இது இருக்கணும் ரெண்டு வஸ்து கட்டாயமா இருக்கணும் சமையல் ரூம் கிச்சன் கட்டாயமா இருக்கணும் ரெண்டாவது பாத்ரூம் கட்டாயமா இருக்கணும் படுக்கிறது வாசல்ல கூட படுக்கலாம் படுக்கிறது வாசல்ல கூட படுக்கலாம் சில ஊர்ல எல்லாம் ரூமே இருக்காது ஒரே ஹாலா தான் இருக்கும் ஏழு எட்டு கணவன் மனைவி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏழு எட்டு குழந்தையும் இருக்கும் ரூம் எல்லாம் இருக்காது பெட்ரூம் எல்லாம் இருக்காது ஒரே ஹாலா தான் இருக்கும் அதுக்கு பெட்ரூம் தேவையில்லை ஒரே ஹால்ல எல்லாம் இருக்கும் இந்த ரெண்டு கட்டாயம் தேவை ஆனா அதுக்காக கக்கூசிலேயே குடியிருக்கிறியாப்பா வெக்கமா இல்ல ஒரு மனுஷன் சொல்றான் நான் கக்கூசிலேயே இருக்கிறான் என்ன பண்றேன் இதுதான் வாழ்க்கையில் அத்தியாவசியம் வெளியே செய்ய முடியாத வேலை இரு இதே போல சகோதரர்களே துணியாவில் மனுஷன் துணியாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹை மறந்து விட்ட வாழ்க்கை இருக்கிறது ஒரு மனிதன் கக்கூசிலேயே இருக்கிறான் ரூமுக்கே வர்றதில்லை வெளியே வர்றதில்லை என்னன்னு கேட்டா இது ரொம்ப முக்கியம் அதையே கழுவி விட்டுக்கிட்டு அதையே சுத்தம் பண்ணிக்கிட்டு எப்ப தேவையோ உபயோகிச்சுக்கிட்டு கக்கூசிலே ஒரு மனுஷன் இருந்தா எப்படியோ அப்படித்தான் இந்த உலகத்துல மனுஷன் இருக்கிறது அதனால் சகோதரர்களே இன்னல்லாஹலா குள்ளி செய்யும் கதீர் அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ என்ன நாடுகிறானோ அல்லாவை நம்பி ஒரு தடவை உலக மக்களே வாழ்ந்து பாருங்கள் ஒரு தடவை அல்லாவை நம்பி வாழ்ந்து பாருங்கள் எதை எதையோ நம்பி நம்பி நம்பி நான் சொல்ல மாதிரி சின்ன குழந்தையில ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு சாமான் கிடைச்சிருச்சு அதை நம்பணும் இதுதான் வாழ்க்கையுடைய சந்தோஷம் ஒரு பலூன் கிடைச்சிருச்சு பலூன் ஊதுற அளவு இவன் அதை விட பெருசா ஊதுறான் சந்தோஷத்துல பலூன் என்னங்க வாழ்க்கை அது காத்துதுன்னா காத்து உள்ள நிக்கும் இதுல சந்தோஷமா என்னவோ ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இந்த உலகம் ஊதிக்கொண்டே போகிறது பலூன் மாதிரி இது ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு தடவை அல்லாஹை நம்பி வாழ்ந்து பார்க்கணும் அப்படி அல்லாவை நம்பினால் என்ன கிடைக்கும் அல்ல என்ன செய்ய முடியும் சோதரே நாம இந்த தவத்துடைய வேலையில பழகி பழகி பழகி அல்லாஹ் என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடைகிறதனுடைய நுனி அல்ல என்ன செய்ய முடியும் நம்மால எதுவும் செய்ய முடியாத அல்லாவால எல்லாம் செய்ய முடியும் நம்மால எதுவும் செய்ய முடியாத அல்லாவால எல்லாம் செய்ய முடியும் பாருங்க முதல் விஷயம் நம்மால ஒரு வேலை நடக்கணும் ஒரு காரியம் நடக்கணும் காரியம் யார் கையில் இருக்கோ அவங்ககிட்ட சொல்லணும் காரியம் யார் கையில் இருக்கோ அவங்ககிட்ட சொல்லணும் உதாரணமா நெருப்புல சமையல் செய்யணும் என்றால் நெருப்பை யார் இயக்கிறவர்களோ நெருப்பு யார் கையில் இருக்கோ அவங்க மூலமா தான் அது நடத்திக்கிறணும் நெருப்பு யாருடைய கையில் இருக்கோ அல்லது நெருப்பு பெட்டி யாருடைய கையில் இருக்கோ அல்லது அடுப்பு யாருடைய கையில் இருக்கோ அவர்கள் எடுத்து சொல்லிதான் நம்ம சமையல் ஆக்கிக்கிறணும் நம்ம சமையல் வேலையை பூர்த்தி செய்து செய்துக்கிறணும் நேரடியாக ராமனும் நெருப்பு சம்பந்த முடியாது சம்மந்தப்பட முடியாது இது எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் சொல்றவங்க தான் நான் ஒன்னும் அதிசயமா ஒன்னும் சொல்லலை நாம போய் நெருப்பிட்டு போய் எனக்கு இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு கேட்க முடியாது ஆனால் நம்முடைய அல்லாஹ் இப்படிப்பட்டவன் எந்த நேரம் வந்தால் எந்த பொருளையும் எதுவும் செய்ய வைக்க முடியும் நேரடியாக அந்த பொருளிடத்தில் அல்லாஹுவாலே சொல்ல முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நெருப்பு குளிரும் போது அல்லாஹு தாலா பே சிராவுன்ட்ட சொன்னானா அல்லது கருன்ட்ட சொன்னானா நீ நெருப்பை இப்படி ஆக்கு அல்லது நெருப்பை அணைச்சிரு இல்ல வேற ஏதாவது செய்யன்னு சொன்னானா அல்ல மலக்கிற இடத்துல சொன்னானா அல்ல ஜிப்ரீல் இடத்துல சொன்னானா மீக்கா இஸ்ராயல் இடத்துல சொன்னானா அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்துல சொன்னானா கொஞ்சம் நீங்க பொறுங்க ஏதாவது செய்யுங்க ஒன்னு சொல்லல நேரடியா அல்லாஹு தாலா கூப்பிட்டு சொன்னான் யானாரு நெருப்பு நெருப்பு கூப்பிட்டு எல்லாம் பேசுறான் நெருப்பு அல்லாவுடைய உத்தரவு கட்டுப்பட்டது பூமி அல்லாவுடைய உத்தரவு கட்டுப்பட்டது வானம் அல்லாவுடைய உத்தரவு கட்டுப்பட்டது சூரியன் சந்திரன் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டது சூரியன் ஒளியிழந்து போகும்போது எப்படி ஒளியிழந்து போகும் அல்லாஹ் ஒளியை கொடுத்தான் அவனை எடுப்பான் இந்த உலகத்தில் யாரால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது எதுக்கு வேணுமோ அல்லாஹத்தால பேசுறார் அதிரத்து நூஹ் அலி இஸ்லாமுடைய நிகழ்ச்சி அதிரத்து முசா அலி இஸ்லாமுடைய நிகழ்ச்சி அதிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நிகழ்ச்சிகள் எத்தனையோ குரானில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னங்க அத்தனையும் நாம் ஆக்கிட்டோம் என்ன ஆக்கிட்ட குரான் சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு பறக்கத்துக்காக ஒரு நம்முடைய விசேஷத்துக்காக நம்முடைய நல்ல காரியம் கெட்ட காரியங்களுக்காக நல்லது கெட்டதுக்கு சொல்றதே அப்படித்தான் எப்பங்க வருவார் ஏதோ நல்லது கெட்டதுன்னா வருவார் அவர் எப்பங்க ஊருக்கு வருவாரு ஏதோ அது என்ன நல்லது ஒண்ணு கெட்டது ஒண்ணு நல்லதுன்னா கல்யாணம் கத்தனா அது கெட்டதுண்டா மவுத்து ஆக்சிடென்ட் அது நல்லது கெட்டதுன்னா வருவார் தவிர்க்க முடியாதது இது நாம நிகழ்த்திக் கொள்வதில்லை ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தாலா நேரடியாக எல்லா பொருள்களிலும் எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறான் அதில் மூசா நீளமான வாக்கியாக்கள் உலகத்துல சோதர்கள் எல்லாவுடைய சக்தியை நம்பி வாழ்ற வாழ்க்கைக்கு தான் பேர் வாழ்க்கை மற்றதெல்லாம் ஒரு புழு வாழ்க்கை ஒரு புழு பூச்சியினுடைய வாழ்க்கை நான் சொல்லுவேன் சாதாரணமா அடிக்கடி சொல்லுவேன் இல்ல சேவல் நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்க்கலாம் ஒரு சேவல் மூணு நாள் கோழியை கூட்டிக்கிட்டே போகுது சேவல் மூணு நாள் கோழியை கூட்டிக்கிட்டே போகுது இந்த சேவல் தான் அதுக்கு தீனி தேடி கொடுக்குதான் இந்த மூணு நாள் கோழிக்கு இந்த கோழி அந்த சேவலை நம்பி பின்னாலேயே போகுது அது போயிட்டு காலில் அப்படி கிளறி விட்டு என்னாவது கிடந்தா சும்மாவது அப்படி அப்படிங்கிறது இது வருது ஏதோ கிடைச்சா திங்கும் இல்லாட்டா இல்ல ஏமாந்து போறது உண்டு கிடைக்கிறது உண்டு இந்த சேவல்ல கோழி எல்லாம் சேவலை நம்புது பாருங்க அதை விட மகா மட்டும் நாம் இந்த உலகத்துடைய மில்லியனின் பில்லியனே நம்புறது சேவலுக்கு என்ன சக்தியோ அதுவே தான் கோழிக்கும் கோழிக்கு என்ன சக்தியோ அதுவே தான் சேவலுக்கும் ரெண்டு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இதையும் வேகமா பிடிச்சா கிடைச்சிரும் அதுவும் வேகமா பிடிச்சா கிடைச்சிரும் சேவலுக்கு என்ன சிங்கத்து சக்தியா இருக்கு சிங்கத்துக்கே சக்தி குறவுதான் நியாயமா பார்த்தா இன்சான விட எங்கேயாவது ஒரு சிங்க இன்சான் அடக்கி இருக்குங்களா எப்ப பார்த்திருக்கிறோமா ஒரு சிங்கம் இன்சான் அடக்கி அவர் கூட்டுக்குள்ள போட்டு இன்சான சிங்கம் வெளியிருந்து குனி நிமிருன்னு சொல்லி இல்ல ஒரு நெருப்பு வச்ச வளையத்துல அது உள்ள போகணும் சிங்கப்படுற பாடு பாத்தீங்களா உலகத்தில் மனுஷன் மனுஷனை எங்கேயாவது சிங்க ஆட்டி படைச்சிருக்கா சிங்கத்த மனிதன் ஆட்டி படைத்தது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் அறிவு என்ற ஒன்றை கொடுத்து சிங்கத்தை நீ அடக்குகிறாய் அது பெரிதல்ல நீ எனக்கு அடங்குவாய் அதுதான் பெரிது அறிவே அதற்குத்தான் அடங்கிறதுக்குத்தான் அறிவு அடக்கிறதுக்கு இல்ல அறிவு அதனால சோதரர்களே நிறைய ஏராளமான நிகழ்ச்சியர் குரான் நல்லா சொன்னா ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம் அதெல்லாம் நல்லது கெட்டதுக்கு வச்சுட்டோம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்காக அல்லாஹு தாலா குரானை தந்திருக்கிறான் அதுல திருவாரூர் இஸ்லாமுடைய நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு வருஷங்கள் பாடுபட்டு பாடுபட்டு பாடுபட்டு கடைசியில நூ அலை இஸ்லாம் அன்னி பர்தசில் தாவத்துடையவர்களுக்கு முன்மாதிரி தான் சகோதரர்களை நபிவார்கள் தான் முன்மாதிரி நபிவார்களை பின்பற்றிய கடைசிறுமையை பின்பற்றிய சகாபாக்கள் முன்மாதிரி நபியை பொய்யாக்கினார்கள் நீங்க சொல்றது உண்மை கிடையாது நீங்க சொல்ல ஆகிரத்தை நம்பி வாழணும் என்று சொல்றது உண்மை கிடையாது கபருக்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது உண்மை கிடையாது ஜன்ன ஜஹன்னம் என்று சொல்கிறீர்கள் அது உண்மை கிடையாது ஃபக்கஸ்தபு அவரை பொய்யாக்கி ஃபக்கஸ்தபு அபுதா நம்முடைய அபுது அவர் என்னுடைய அப்தா என்னுடைய ஹாலிசான் அப்தா இருக்கிறார் இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கணும் ஹா தாவத்துடையவர்களுக்கு அபதியத்து தான் இருக்கணும் அமிரியத்து இருக்கக்கூடாது தாவத்துடையவர்களுக்கு பணியுதல் தான் இருக்கணும் அங்கே நிமிர்தல் இருக்கக்கூடாது தாவத்துடையவர்களுக்கு அல்லாதான் தெரியணும் வஸ்துக்களை தெரியக்கூடாது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல பார்வையை மாத்திரதான் காரியம் எல்லா வஸ்துவும் பச்சையா தெரியணும் என்ன செய்யணும் எல்லா வஸ்துவும் பச்சையா தெரியணும் என்ன செய்யணும் ஒரு பச்சை கண்ணாடி போட்டா முடிஞ்சு போச்சு எல்லாம் அல்லாவை கொண்டு நடக்கிறது தெரியும் என்ன போடணும் ஈமானுடைய கண்ணாடி போட்டா தீர்ந்து போச்சு இதுக்கு தான் இந்த நாலு மாசம் நாற்பது நாள் வயசு பூரா பாடுபடணும் பாடுபடணும் பாடுபடணும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு வயசுங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பாடுபடுங்க போதும் அப்படிங்களா விவரம் தெரிஞ்சதே இருபத்தி மூணு வயசுல தான் தமிழில் வந்தது நாற்பத்தி ஏழுல வயசு நாற்பத்தி ஏழு வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏதோ ஒன்று நாற்பத்தி ஏழு அவ்வளவு அறிமுகம் இல்லை இப்ப ஆக தமிழில் ஈடுபட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க முப்பத்தோ பதினஞ்சோ இருபதோ அஞ்சோ இவ்வளவுதான் வருஷம் ஆயிருக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஈடுபடுவோம் முன்னூறு வருஷம் தெரியாதுங்க போக போக ஈரோடு இஸ்திமால அத்தா மகன் இருந்தாங்க அத்தாவை ஏத்தி விட்டாருங்களா மகனை ஏத்தி விட்டாரா அத்தா ஏத்தி விட்டார் மகனை ஏத்தி விட்டார் இருக்கு இவர் ஏறதுக்குள்ள பஸ் போயிருச்சு இடம் இல்ல இவர் மூத்தாயிட்டார் கீழே ஈரோடு இஸ்திமா நடந்துங்களா உலமாக்கள் இஸ்திமாண்டு அதுல இடம் அவங்க இல்லை தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவரை ஏத்தி விட்டாரு இவர் கீழே இருக்கிறாரு பஸ் போயிருச்சு இவர் மூத்தா போயிட்டாரு <coughs> என்ன சொல்றது எவ்வளவு நான் செய்திட போறோம் இந்த கொஞ்ச காலம் அல்ல அல்லான்னு சொல்லணும் எதை எடுத்தாலும் அல்லான்னு சொல்லணும் அல்ல தெரியணும் வெறும் சொல்றது இல்ல நடக்கிறது வேற நடிக்கிறது வேற நடிச்ச போதாது சகோதரர்களை நடிக்கிறது எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வாழ்க்கை பூரா நம்மளும் கடையில நடிக்கிறோம் ஒரு கடைக்காரர் பாத்தீங்கன்னு சொன்னா கடையில போனா வாங்க வாங்க வாங்க வாங்க அவரை மச்சான கூட அப்படி கூப்பிட்டது இல்லை வீட்டுக்கு இது பாக்குறீங்களா அது பாக்குறீங்களா இது பிடிக்குங்களா அது பிடிக்குங்களா நம்மளை பத்தி அவ்வளவு கவலை சொல்லிடுவேன் துணிக்கிற துணிக்கிறக்காரன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கா துணிக்கிற துணிக்கிறக்கார் இது போட்டா நல்லா இருக்குங்க உங்க பிள்ளைக்கு பிள்ளை பாக்கலையே நீங்க பாக்க அவசியம் இல்லை அவர் தலையில கட்டுறது உண்மையில வாழ்க்கையில் ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கு அவர் நினைக்கிறார் சோதர்களை நாம் அல்லாத சம்பாதிக்கணும் சோதர்களை நம்முடைய அப்தி அவர்கள் பொய்யாக்கிறார்கள் சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுங்களா காலு மஜ்னூன் என்ன சொன்னாங்க மஜ்னூன் பைத்தியகாரன் சொன்னாங்க பூரா ஊர் சேர்ந்து சொன்னாங்க பூரா பகுதி அந்த பகுதியில் இருக்க மக்கள் சேர்ந்து சொன்னாங்க காலு மஜ்னூன் என்று சொல்லி அங்கிருந்து விரட்டப்பட்டார் அவங்களுக்கு ஆமா, தாவத் கொடுத்து கொடுத்து அழுத்து போய் பதா ரப்பஹு அன்னி மகலூபுன் ஃபன்தசிர் ففتحنا ابواب السماء بماء منهمر وفجرنا الارض عيونا فالتقى الماء بامر قد قدر அல்லாவுடைய வாசகங்கள் சாதாரணம் இல்ல சகோதரர்களே அப்படியே படிச்சுட்டு போறோமே எந்தவித சிந்தனையும் இல்லாம அல்லாஹ் என்ன நினைப்பான்னு எனக்கு விளங்கல அல்லாவுடைய கலாம் கலாம் என்று கூட சிந்தனை இல்ல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சொல்லக்கூடாதுதான் கூட்டிட்டு போனாராம் வீட்டுல வந்து ஒதுங்க அஜர்த்து யாசின் ஒதுங்க அஜர்த்து கேட்டாரா சின்ன யாசினா பெரிய யாசினா ஓத சொல்றவங்களதான் முதல் தப்பு ஏமாத்துறாங்க ஏமாறுறாங்கன்னு சொன்னா ஏமாறுறவங்களதான் முதல் தப்பு ஏமாத்துற ஆள் முந்தியா ஏமாறுற ஆள் முந்தியா ஏமாறுற தான் முந்தி ஏமாறுற ஆள் இருக்கிறதுனால தான் ஏமாத்துறவங்க ஏமாத்துவாங்க சோதரர்கள் அல்லாஹ் ஜலஷான வெறும் நான் சொல்லிட்டேன் நீளமா போய்கிட்டே போயிரும் வெறும் யாசிங்கிற வார்த்தை சிந்திச்சா போதும் ஈமானுடைய எல்லா அடிப்படைகளும் அதுக்குள்ள இருக்கு அழைக்கல் குரான் அதர் துமர் கேட்டாங்க மான்சல்லா அழைக்கல் குரான் அர்த்தமுள்ள வார்த்தையை கொண்டெல்லாம் ஈமான் வந்ததாக சொல்ல முடியாது தாஹா என்ற அர்த்தம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை கொண்டுதான் ஈமான் வரும் அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய போர்ஸ் இருக்கு யாசீன் பாருங்க மஸ்து மஜ்ரூனு இப்போ ஃபதா ரப்பஹு அன்னி ஃபன்தஸிர் ரப்பே நான் மிகைக்கப்பட்டு விட்டேன் இனி இவங்களை ஒண்ணு நான் சொல்ல முடியாது அவங்க மிகைச்சிட்டாங்க எனக்கு உதவி செய் அல்லாவுக்கு ஜோஷ் வந்துச்சு என்னுடைய அடியாரை மஜ்னூன்னு சொல்லி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ தாவத்துக்கு பிறகு மஜ்னூன் சொல்லி நீங்க விரட்டுறீங்களா இப்ப அல்லாஹு தாலா என்ன சொன்னா அல்லாஹு தாலா என்ன சொன்னா கப்பல் கட்ட சொன்னது ஒண்ணு அது ஒண்ணு இது ஒண்ணு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அல்லாம அல்லா இந்த கவுமட்ட வானத்தை பார்த்து அல்லா சொன்னா பூமியை பார்த்து அல்லா சொன்னா என்ன சொன்னா ஃபதஹனா அபுவாப சமாய் பிமாய் முனஹபீர் மேகத்தை மழை பொழி என்று சொல்லல இப்பெல்லாம் அல்ல மேகத்தை மழை பொழிய சொல்றான் ஆனா அங்க என்ன சொன்னா தெரியுமா பானங்களின் மலைகளின் கதவுகளே திறந்து கொள்ளுங்கள் பஃபதனா அபுவாப சமாய் பிமாய் முன்ஹமிர் கொட்டுகிற மழை பெய்கிற மழை இல்ல கொட்டுகிற மழை வாசல்களை திறந்து விட்டோம் வெறும் துளி துளியா கொட்டுறதில்லை வாசல்களை திறந்து விட்டோம் பூமியிலே ஊற்றுக்கண் அல்ல பூமியையே ஊற்றுக்கண்களாக மாற்றி விட்டோம் பூமியே ஊற்றுக்கண்ணாக மாறிச்சு யா சமாபிலே வாயா அர்து வானவே தண்ணீரை கொட்டு பூமியே தண்ணீரை பிளந்து வெளியேறு வெளியேற்றி விடு இது அல்ல வானத்தை பார்த்து சொன்னா பூமியை பார்த்து சொன்னா வேற யாரையும் பார்த்து சொல்லல இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நெருப்பை பார்த்து சொன்னா நூ அலி இஸ்லாமுக்கு வானத்தை பார்த்து சொன்னா நூ அலி இஸ்லாமுக்கு பூமியை பார்த்து சொன்னா வானமே தண்ணியை கொட்டு கொட்டிரும் பூமி பிறந்து கொள் ஊற்றுக்கண்ணாகிவிட ஆயிரும் அதிரத் மூசா அலை இஸ்லாத்தை ஒரு பெட்டியில வச்சு அந்த பஹர குல்சும்ல அல்லாஹு தாலா விட சொன்னா பிரவுன் இடத்துல இருந்து என்ன செய்யணும் பிரவுன் இடத்துல இருந்து குழந்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் பத்திரமா கொண்டு எங்கேயாவது மரச்சில வைக்கணும் அல்லாஹ் சொன்னா ஃபக்கதி ஃபீஹி ஃபித் தாபூத் ஃபீஹி ஃபில் யம் ஒரு தொட்டு ஒரு குழந்தையை இந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபக்கதி ஃபீஹி ஃபித் தாபூத் இன் அலை இந்த குழந்தை கொல்லப்பட்டு போய்விடும் என்று உனக்கு பயமாக இருந்தால் கொல்லப்படாம பாதுகாக்கணும்டா இந்த குழந்தையை பித்தாபூத் ஒரு பெட்டியிலே ஒரு தொட்டியிலே வை அந்த பெட்டி வையில் கூட சொல்லுது பக்கதி ஃபீஹி வித்தாபூத் ஒரு பெட்டியிலே போடு பணத்தை மணிப்பரசில் வைக்கிறதுக்கும் பணத்தை உண்டியல்ல போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உண்டியல்ல போட்டா எங்க விழுகுதுன்னு தெரியாது மணிப்பரசில் வச்சா கரெக்டா மடிச்சு எல்லாம் சரியா இருக்கு அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் பெட்டியில போடு வில்யம் பெட்டி கடல்ல போடு யாருக்கு சொன்னா முசா அலி இஸ்லாமுடைய தாயாருக்கு கல்புல போட்டோம் கடலுக்கு என்ன சொன்ன தெரியுங்களா பல்யூல் கஹில் எம்மு பிசாஹில் கடலே கரையில கொண்டு போய் போடு பல்யூல் கஹில் எம் கடல் கொண்டு போய் போடட்டும் எங்க போடட்டும் பிசாஹில் கரையிலே கடல் அல்லாவின் கையிலே திடல் அல்லாவின் கையிலே மலை ஐயா அல்லாவின் கையிலே காற்று அல்லாவின் கையிலே நீர் அல்லாவின் கையிலே உலகம் அல்லாவின் கையிலே உலகத்துடைய அத்தனையும் அல்லாவின் கையிலே நாமும் அல்லாவின் கையிலே ஆகிவிட்டால் இந்த உலகம் நம் கையிலே ஐநா சோதர்களை நாம் அல்லாவுடையவர்களாக ஆயிரும் அல்லாவுடையவர்களாக ஆனதுக்கு அர்த்தம் என்ன நான் என்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது ஒரு பெரியார் சொன்னது போல நான் நான் என்று சொன்னாலும் அது நீதான் அல்ல நான் நான் சொன்னாலும் அது சொல்றது யாரு நான் நான் சொல்றேன் நான் தான் யாரு நான் கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்க பாப்போம் எதுக்கு பேரு நான் நாக்குக்கு பேரா மூக்குக்கு பேரா மூளைக்கு பேரா ஹார்ட்டுக்கு பேரா கல்புக்கு பேரா எதுக்குங்க நான்கு பேரு கொஞ்சம் ராத்திரி வீட்டுக்கு போய் படுத்த பிறகு கொஞ்சம் யோசிங்க நான்கு சொல்லுமே உள்ள இருந்து வர்ற மாதிரி தெரியுது உள்ளடா அப்ப பெருங்குடல் அதான் நானா ஒரு ஆள் பெருங்குடல் உருவிட்டான் இருக்க மாட்டானா நான் என்பது எதற்கு பெயர் நான் என்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு பெயர் சகோதரர்கள் ஆகையினால நான்கிறத அழிச்சிட்டு அல்லாங்கிறத கொண்டு வந்துட்டோம் உலகத்தினுடைய அத்தனை சண்டையும் தீந்துச்சு சண்டையை தீர்த்து வைக்கிற நம்மகிட்ட முதல்ல வரணும் நான் ஒன்னு இல்ல அல்லதான் இருக்கிறான் அல்ல என்ன செய்ய வைக்கிறானோ அது நான் செய்யறேன் அல்ல என்ன செய்ய வைக்கிறானோ அது நான் செய்யறேன் அல்ல என்னமும் செய்ய வைக்கலாம் மூசா அலி இஸ்லாமுடைய கவுமுக்கு தண்ணி இல்ல குடிக்கிறது ரொம்ப தண்ணியில கஷ்டப்பட்டாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும் மூசா அலி இஸ்லாம நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கஷ்டம் வந்த உடனே அல்லா தீத்திரு தீத்தின்னு சொல்லக்கூடாது அவருக்கு தெரியும் இல்லையா நான் யாரு எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் என்ன இதெல்லாம் அவருக்கு தெரியாதா சார் துவா கேட்கும் போது கூட எப்படியாவது அல்லா தீர்த்து வச்சிடணுங்கிற நினைப்பை விட நான் அல்லாவுடைய அடிமைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக துவா கேட்கிறேன் பாக்கி கஷ்டம் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அல்லாவுடைய இஷ்டம் எனக்கு என்ன கஷ்டம் இப்ப இருக்கு அல்லாவுக்கு தெரியும் என்னுடைய அல்லா என்னுடனே இருக்கிறான் என்னுடைய அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் என்ன விட என்ன அல்லாவுக்கு தான் தெரியும் என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது மத்தியானம் இந்த சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு தெரியாது நல்லதா இருக்கும் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா தெரியாது சாப்பிட்டா என்ன தெரியாது சாப்பிட்டு பஸ்ல ஏறும்போது கொஞ்சம் அப்படியே வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குதுன்னு சாப்பிடாம இருந்திருக்கலாமே முதலே தெரியாது இல்லையா அல்லாவுக்கு தெரியும் சாப்பிட்டா என்ன ஆகும் என்ன ஆகாது எனக்கு என்ன வேணும் என்ன வேணா வேணா அல்லாவுக்கு தெரியாது அதனால நாட்டு துவா கேட்கும் போது கஷ்டத்தை நீக்கணுங்கிறது கேட்கறதும் இருக்கு அதே நேரத்தில் துவாவில் ரொம்ப முக்கியத்துவம் நான் அல்லாவுடைய அடிமை அல்லாட்ட கேட்கணும் அல்லா நல்லதுன்னா கொடுப்பான் இல்லன்னா கொடுக்க மாட்டா அதான் இஷ்டம் அவனுக்கு தான் விளங்க எனக்கு விளங்காது ஆனா கேட்காம இருக்க கூடாது கேட்கணும் ஏன் நம்ம அடிமை அதனால கேட்கறது அல்ல விரும்புறான் கேட்காட்ட அல்ல கோவப்படுறான் எஸ்எல் அலாம் அல்ல எவ்வளவு அலாம் அல்ல எஸ்எல் யார் கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்ல கோவப்படுகிறான் யார் கேட்கவில்லையோ நல்லா கோவப்படுறது அது என்ன கேட்கல என்ன கோவப்படுறது நமக்கு கேட்டாதான் எரிச்சு வருது யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி சுத்தி வந்தான்னு வச்சுங்க ஐயா ஐயாண்டு நம்ம அப்படி திரும்பி நின்றா அப்படி திரும்பி நிக்கிறான் இப்படி திரும்பி நின்றா இப்படி திரும்பி நிக்கிறான் இங்க நின்றா இங்க வர்றான் இங்க நின்றா இங்க வர்றான் எப்படி எரிச்சு வருதுங்க எங்க வந்தாலும் விட மாட்டேன் நாட்டுல பிச்சைக்காரன் அதிகமா போயிட்டான் மனிதனை நம்பி வாழ்கிறவன் மகா பிச்சைக்காரன் தன்னுடைய உழைப்பை விட்டுவிட்டு அல்லாவுடைய நம்பிக்கை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பி தன்னை போன்ற ஒரு மனிதனை நம்பி அவனிடத்திலே கையேந்துகிறவன் மகா பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்காம திரும்பி நிற்கிறான் அதை விட நூறு மடங்கு பிச்சைக்காரன் கொடுக்கிறதுக்குன்னே காசு எடுத்துட்டு போன தனியா செலவு செய்ய தனி காசும் கொடுக்கிறதுக்கு தனி காசும் அதுவும் கொடுக்கிறது இந்த காலத்தில் எவ்வளவு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஏதாவது அவன் கொடுத்தா உபயோகப்படணும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொடுத்தார் நாலாம் கொடுத்தார் இருபத்தஞ்சு பைசா காசு கேட்டவன் வாங்கினவன் குருடன் இப்படி தடை பார்த்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் அதனால உபயோகப்படுற மாதிரி கொடுக்கணும் அல்லாவுக்கு தெரியும் நண்பர்களே சகோதரர்களே ஒரு தடவை அல்லாவை நம்பி வாழ கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் பரிபூரணம் அல்லாஹின் இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வர்றதுக்கு தாவத்துடைய பூர்த்தியான மேகன் தாவத் அஞ்சு அமல் சொல்லுங்க வீடு வீடு முலாக்காத் சொல்லுங்க இதுவெல்லாம் எதுக்காக எனக்கு அல்லாஹருடைய நம்பிக்கை வர்றதுக்காக அல்லாவுடைய நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு உண்டான அழைப்பு கொடுக்கிறேன் இது நபியினுடைய வாரிஸ் மில்ல உம்மத்தியில நான் இருக்கிற காரணத்தால என்னுடைய பொறுப்பு நான் செய்தே ஆகணும் ஆனால் என்னுடைய முதல் நியத் என்ன அழைப்பு கொடுக்கிறது இரண்டாவது நியத்து முதல் நியத் என்னுடைய கல்வியில் அல்லாஹுடைய நம்பிக்கை வரணும் எதை எடுத்தாலும் அல்லான்னு சொல்ல தெரியணும் எதை எடுத்தாலும் அல்லான்னு சொல்ல நம்பவும் தெரியணும் பாருங்க திடீர்னு போறோம் என்ன அளவுங்க ரெக்டர் அளவுங்களா அது என்னங்க ஆடனா தாங்க ரெக்டர் அளவு தானே சரி ஏதோ ஒரு அளவு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் என்னென்னமோ போடுறாங்க சோதரர்களே இந்த அளவு தான் அளந்துகிட்டு இருக்கிறோமே யாருக்காவது வமாசாபக்கும் மின் எல்லா விவாக சபத்தை ஐதீக்கும் உங்களுடைய கரங்களாலே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான் இந்த முசீபத்துகள் எல்லாம் லால்லகும் எரிஜவும் உங்களுடைய பாவங்களை விட்டு திரும்புவதற்காகத்தான் நான் இந்த சோதனைகளை உங்கள் மீது இறக்குகிறேன் என்று யாருக்காவது ஞாபகம் வருதா திரும்ப திரும்ப அதை பத்தி ஆராய்ச்சி அல்லாவுடைய ரசூல் சொன்னதை பத்தி ஆராய்ச்சி செய்யல அல்லாஹ் என்பக்க நம்பிக்கை வரல அல்லாஹ் என்பக்க நம்பிக்கை ஊர்ஜிதப்படல என்றால் இது எங்கெங்க என்னென்ன வருமோ தெரியாத நண்பர்களே தாவத்துடைய வேலை தான் இதுக்கெல்லாம் நிவர்த்தி அல்லாஹால நம்ம காலத்துல தந்திருக்கிறான் நம்மள இந்த நேரத்துல வச்சிருக்கிறான் நம்மள இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்கிறான் தாவத்துல நமக்கு இயற்கையா ஒரு அன்பு தந்திருக்கிறான் அதுவே நபிக்கு கொடுத்த நுபுவத்து மாதிரி நமக்கு தாவத்து மேல அன்பு இருக்குதுங்களா இல்லீங்களா நம்ம அன்பு எப்படிங்கன்னு சொன்னா நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம அன்பு எப்படின்னா ஒருத்தன் சாப்பிட்டுட்டே இருந்தா நம்மளால ரூம் எழுதி இருக்கிறாங்க ஒருத்தன் சாப்பிட்டுட்டே இருந்தான் நல்லா அந்த காலத்துல பெரிய பெரிய கரிச்சுண்டு இப்ப மாதிரி பத்து கிராம் பதிமூணு கிராம் இல்ல பெரிய பெரிய கரிச்சுண்டு ரொட்டி எல்லாம் வச்சு பிச்சு பிச்சு சாப்பிட்டு உட்கார்ந்தா ஒரு ஆத்துக்கரையில உட்கார்ந்து அந்த வழியா ஒருத்தம் போனான் பார்த்தா இவன் சாப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வேற இருக்கிறான் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான் இவன் திரும்பியே பார்க்கல சாப்பிடுறவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஒரு உசூல் இருக்குது தொழில மாதிரி இதுக்குள்ள இன்னொன்னு ஞாபகம் வந்துருச்சு ஒரு அஜர்த் பயான் செஞ்சுக்கிட்டே இருந்தாரா சொன்னாரா அல்லாவ நம்பினா அல்லா ரிசுக் கொடுப்பான் ராத்திரி பயான்ல சொன்னாருங்களே மும்பைக்கார பயன் செய்யும் போது சொன்னாருங்களே அஸ்மாயி உடைய வார்த்தை நிகழ்ச்சி சொன்னார் அல்லா ரிசுக் கொடுத்தான்னு சொல்லி அது மாதிரி அல்லா ரிசுக் கொடுப்பான் அது நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் அல்லாவை பிரத்யேகமா நம்புறாங்களோ அல்ல பிரத்யேகம் ரிசுக் கொடுப்பான் ஒரு ஆள் கேட்டார் சேர்ந்து போய் காட்டுல உட்கார்ந்துட்டார் ஒரு மரத்து பக்கத்துல அந்த பக்கம் ஆறு ஓடுது ஊரை விட்டு வெளியே அந்த காலத்துல போற ஆளுங்க வழியா போயிட்டே இருப்பாங்க சாப்பாடு கொண்டு போவாங்க தோஷா இப்ப மாதிரி ஹோட்டல்ல கொண்டு போவாங்க அந்த வழியா ஒரு ஆள் போனா ஆத்து பக்கத்துல உட்கார்ந்தான் சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டு திருப்தி இவன் பட்டினியா உட்கார்ந்து இருக்கிறான் நல்லா ரிசு கொடுப்பாங்க மரத்து கீழே அவன் சாப்பிட்டான் பூரா சாப்பிட்டு எண்ணத்துல வச்சிருந்தானோ அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தண்ணி ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு போயிட்டான் இவன் பார்த்தா என்னடா எல்லா ரிசுக்கு கொடுப்பான் இப்படி அவமான சாப்பிட்டு போறான் ரிசுக்கு நமக்கு கொடுக்கலையே சரி விட்டான் ரெண்டாவது ஆள் வந்தான் சாப்பிட்டான் அவனும் போயிட்டான் மூணாவது ஆள் வந்தான் சாப்பிட்டான் அவனும் போயிட்டான் நாலாவது ஆள் வந்தா இவனுக்கு பசி தாங்க முடியல அவன் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அவதான் திரும்பி பார்த்தான் என்னப்பா இல்ல ஒண்ணு இல்ல சும்மா உட்காந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப பசினா அப்பதான் அவன் கொண்டு வந்து இல்ல நீ சாப்பிடுன்னு சொன்னா ரெண்டு சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஜர்த்துக்கு ஓடி வந்தானா கொஞ்சம் சொன்னா அஜர்த்து எல்லாம் நல்லா தான் சொன்னீங்க ஆனா இந்த கணக்கினுங்கிறத சொல்ல விட்டீங்க Mm-hmm. சோழர்களே ஈமான் அது மேல போயிருது ஈமான் அது மேல போயிருது நமக்கு அல்லா மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கு அல்லா மேல பிரியம் எல்லாம் இருக்கு தீன் மேல பிரியம் எல்லாம் இருக்கு தீன் ஹயாத்தாகனு கேட்டு பாருங்க தீன் எப்படியாவது ஹயாத்தாகனு எல்லாருக்கும் பிரியம் இருக்கு ஆனா எந்த அளவு பிரியம் தான் மௌலானா ரூமி சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது மசனவியில இவன் சாப்பிட்டுட்டே இருந்தான் அழுதுகிட்டே இருக்கான் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்டான் என்னன்னு அவன் திரும்பி பார்க்கல மறுபடியும் தான் நல்லா கேட்ட பிறகு சொன்னா ஏப்பா அழுகிறேன்னு சரி நீ உனக்கு என்னண்டா இல்ல சொல்லுக்க என்ன விவரம் தெரிஞ்சா ஏதாவது நிவர்த்தி செய்யலாமே இந்த பாத்தியா பக்கத்தில் நாய் படுத்திருக்குண்ணா என்னன்னா பார்த்தா ஒரு அழகான நாய் படுத்திருக்குது என்ன படுத்திருக்குது என்னன்னா சாக போகுதுன்னா ஏன் சாக போகுதுன்னா ஏன் சாக போதா எட்டு நாள் ஆச்சு அது தீனி திண்டு அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல சாப்பிடுறதுக்கு நாய்க்கு எட்டு நாளா ஒண்ணுமே கிடைக்கல சாக போகுது என்னுடைய பிரியமா வளர்த்தேன் இப்படி சாக போகுது அநியாயமா ஒண்ணும் கிடைக்கல அதுக்கு திங்கிறதுக்கு இவன் ரொட்டியும் பாக்குறான் கரியும் பாக்குறான் அதையும் பாக்குறான் இதையும் பாக்குறான் இவனுக்கு சுட்டு தலை தனியா உடம்பு தனியா என்னடா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுக்கு போட வேண்டியதானு அப்ப ஒண்ணும் கிடைக்கல அதுக்கு திங்கிறதுக்கு இவன் ரொட்டியும் பாக்குறான் கறியும் பாக்குறான் அதையும் பாக்குறான் இதையும் பாக்குறான் இவனுக்கு இதுல சுத்து தலை தனியா உடம்பு தனியா என்னடா இவன் சாப்பிட்டு அதுக்கு போட வேண்டியதானே அப்ப கடைசி பார்த்தா கேட்டே போட்டா நீ தான் சாப்பிடுறிய அதுக்கும் கொஞ்சம் போட வேண்டியதானே பிரியமான நாய் அவ்வளவு பிரியம் இல்லைன்ட்டான் இதே போல விளையாட்டுக்கு சொல்லல சோதர்களே எப்பவும் யாழைக்கு எவ்வளவு பிரியம் இருக்கணும் தீ தீனுக்காக தியானம் செய்யற அளவுக்கு தீனுக்கு தீன் மேல பிரியம் இருக்கணும் அதுக்கு பேரு தியாகம் அதுக்கு பேர் பிரியம் எல்லாருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் சரி நாலு மாசம் சரி நாற்பது நாள் சரி மசீதுவார் ஜமாத் சரி அப்புறம் எனக்கு ஏப்ரல் ஜோடு சரி ஏப்ரலுக்கு முன்னால் உழைப்பு சரி எல்லாம் சரி ஆனா எனக்கு வேலை இருக்கு சகோதரன் நிச்சயமா அல்லாஹால தனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற அந்த வேலையை எப்படி பூர்த்தி செய்வா தெரியாது சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க அல்லாஹும்ம ஜால் ஆகிரஹு அஜால் خير عمري ஆகிரஹு வ خير வ خواتمه وخير يوم القاك فيه வாழ்க்கை எப்படியோ கழிஞ்சிருச்சு எப்ப முடிவுன்னு தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டாங்க அல்லாஹும்ம ஜால் ஆகிர உமரி ஹைர உமரி ஆகிரஹு என்னுடைய வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை நல்ல வயது என்னுடைய வயதிலே நல்ல பகுதி என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி பகுதியாக முன்னால எப்படியும் நல்லதா கூட இருந்திருக்கலாம் ஆனா கடைசி கெட்டதா போச்சுன்னா என்ன ஆகும் வகைர அமலி ஹவாத்திமஹு என்னுடைய அமல்கள்ல நல்ல அமல் கடைசி அமல் நல்ல அமலாக்கு முன்னால நல்லதா தான் இருக்கணும் ஆனா கடைசி அளவுல நல்லதா இருக்கணும் வகைர ஐயாமி மனசு தொடக்கூடிய வார்த்தை இதுதான் சகோதரர்களே ரசூலுல்லாஹி தான் கேட்க முடியும் வேற யாரும் கேட்க முடியாது அவங்க கேட்டதை பார்த்தா நம்ம கேட்க முடியும் நமக்கு கற்பனையில கூட வராது கேட்டாங்க என்னுடைய நாள்ல நல்ல நாள் உன்னை கயாமத்திலே சொர்க்கத்துல சந்திப்பேனே அந்த நாளாக்கு வாழ்க்கையில எத்தனையோ நல்ல நாள் என்னுடைய நல்ல நாள் எதுவா இருக்கணும் சொர்க்கத்தினுடைய லிகா சுபஹானல்லாஹ் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல நாளாகும் சகோதரர்கள் அதுதான் வாழ்க்கை அதுக்கெல்லாம் தேவை என்ன தாவத்துடைய மெஹனத் தாவத்துடைய மெகனத்தில் விரும்பப்படுறது என்ன அல்லாவை கொண்டு நடக்குது அல்லாவை கொண்டு நடக்குது அல்லாவை இது சொல்லணும் சொல்லணும் நம்ம மனசுல பதிஞ்சிடணும் எது நடந்தாலும் சொல்லணும் இது என்ன இருக்கு அல்லாவை கொண்டு இப்படி நடந்தா சந்தோஷம்னு சொல்லணும் வா அதிக அதிகமாக தியாகம் செய்ய முயற்சி பண்ண தியாகங்கிறது என்னங்க சூழ்நிலை இடம் தராத பொழுது செய்யறதுக்கு பேர் தான் தியாகம் மனம் விரும்பாதை செய்யறதுக்கு பேர் தான் தியாகம் மனம் விரும்பாதை செய்யறதுக்கு பேர் தியாகம் அல்ல சவாபு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் மனம் விரும்பல சூழ்நிலை இடம் தரல மனைவி இடம் தரல மக்கள் இடம் தரல வியாபாரம் இடம் தரல குடும்ப இடம் தரல சூழ்நிலை இடம் தரல எதுவும் இடம் தரல ஆனால் தியாகம் எதுக்கு பேரு ஏப்ரல் இஸ்திவா வந்துருச்சு இப்ப இருந்து நான் என்னுடைய இடத்திலையும் மெஹனத் செய்யணும் வெளியும் போய் மெஹனத் செய்யணும் நாம் செய்தாதான் மத்தவங்களை செய்ய வைக்க முடியும் நாம செய்யல மத்தவங்களை எப்படி செய்ய வைக்க முடியும் நம்முடைய நண்பர்களை அரவணைத்துக் கொண்டு வேலை செய்யணும் யாரை வெட்டி விட்டுட்டு அவர் ஆகாதுங்க இவர் ஆகாதுங்க அதாகாதுங்க இதாகாதுங்க பாருங்க சோதரர்களை சில பேர் நடந்து போவாங்க அல்லாஹ் தால பாதுகாக்கணும் அல்லாஹ் ரகம் செய்யறவங்க மேல ஒரு கை சரியா விளங்கல ஒரு கால் சரியா விளங்கல ஆனால் ஓரளவுக்கு நடக்க முடியுது அப்படியே இழுத்து இழுத்துக்கிட்டு நடந்து போறாரு பாருங்க அது மாதிரி உறுப்பு இருந்தா கூட அதை விட்டுட்டு போறது இல்லையே அது மாதிரி நம்முடைய நண்பர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேர் உலகம் இல்ல அதுக்கு பேர் சொத்தம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க எப்படி முகம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதே போல குணம் முகத்துல கொஞ்சம் வித்தியாசம் குணத்துல அது போல நூறு மடங்கு இல்ல ஆயிரம் மடங்கு வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த வித்தியாசங்களை எல்லாம் அனுசரிச்சு அவர் கோவக்காரரு அவர் ரோசக்காரரு அவர் பிடிவாதக்காரரு அவர் சொன்னதே எத்தனையோ இருக்கும் ஆனாலும் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு போறதுக்கு பேர் தான் மேகனத்தன் சொல்லுவோம் நம்முடைய உழைப்புன்னு சொல்லுவோம் சகோதரர் அதுக்கு முன்னால் முன்னால் சொன்ன மாதிரி மஷ்வரா அதுக்குள்ள பெரிய ஒரு உன்னதமான கருவி மஷ்வராவின் மூலமாக தேன் முள்ளங்கள் இணையுது மஷ்வரா அசல்ல ஷவர அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேன் தேன் இருந்து தேன் எடுப்பதுன்னு அர்த்தம் மஷ்வரான தேன் எடுக்கிறது அர்த்தம் தேன் எடுக்கிறதுன்னு சொன்னா என்ன வேணுங்க நமக்கும் பாதுகாப்பு வேணும் அதுக்கும் பாதுகாப்பு வேணும் தேனை வீணடிச்சிடக்கூடாது தேனை என்ன அடிச்சிடக்கூடாது கூடாது தேன் எடுக்கிறேன்னு சொல்லி கூட்ட அடிச்சு உடைச்சு தேனெல்லாம் சித்தி போச்சு நண்பர்களை சாத்திகளை அடிச்சு உடைச்சு அப்படி பேசி இப்படி பேசி எல்லாத்தையும் வீணடிச்சுதான் தேன் என்ன கிடைக்கும் வெறும் அந்த கூடு கூட கைக்கு வராது ஐநா சோதர்களை ஒரு உன்னதமான வேலை எல்லாம் தர தந்திருக்கிறார் அதை பாதுகாக்கல எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கணுமோ அவ்வளவு பெரிய பாவம் கிடைச்சிடும் எவ்வளவு பெரிய லாபம் உலகத்துக்கு வரணுமோ அவ்வளவு பெரிய நஷ்டம் உலகத்துக்கு வந்துடும் எவ்வளவு பெரிய ஹிதாயத்து கிடைக்கணுமோ அவ்வளவு பெரிய வராளத்து வந்துடும் அதுக்கு நாம் காரணமாயிடக்கூடாது சகோதரர்களே ஐம்பது அறுபது வருஷமா செய்யப்பட்ட முயற்சி நம்ம கையில வந்து கிடைச்சிருக்குது ஐம்பது வருஷம் வருஷம் ஐம்பது அறுபது வருஷமா தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சு இரவு பகலாக அழுது அழுது எத்தனையோ அடி வாங்கி உத வாங்கி என்னென்னவோ நடந்து கடைசியா இப்ப நம்ம மாதிரி மக்கள் கையில இந்த தீனுடைய வேலை வந்து கிடைச்சிருக்கு அதுவும் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய பல வகையில பொறுப்பு ஒவ்வொரு வகையிலும் பொறுப்புதாரிகளாக கருதப்படக்கூடியவர்கள் நாம் எப்படி நடந்துக்கிறோம் சகோதரர்களை நம்ம மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எது உடைஞ்சாலும் சரி என்ன கெட்டாலும் சரி பரவாயில்லை வேலை கிடக்கூடாது வேலை அதிகமாகணும் நம்ம இடத்துல வேலை வளர்ந்துச்சா போன மஷோரா விட இந்த மஷோரா எவ்வளவு வளர்ந்திருக்கு இது பார்க்கணும் சோதர்களே வியாபாரத்துல பார்க்க தெரியுது வீட்டுல பார்க்க தெரியுது விவசாயத்துல பார்க்க தெரியுது உலக ரீதியில ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சா அளந்து வச்சிருக்கிறோம் போன வருஷம் என்ன இருந்துச்சு இந்த வருஷம் என்ன இருக்கு அதே போல கடையில கணக்கு கேளுங்க வியாபாரத்துல கணக்கு கேளுங்க தொழில கணக்கு கேளுங்க உத்தியோகத்துல எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் தாவத்துறை வேலையில இந்த இது மாதிரி காய்ச்சல் டெம்பரேச்சர் மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி ஒண்ணு பிறகு இறங்குச்சு அப்புறம் ஏறிச்சு பிறகு இறங்குச்சு இறங்குச்சு ஏறிச்சு இறங்குச்சு அந்த ஒரு எத்தனை ஜமாத்து போச்சுங்க அறுபது ஜமாத்து போச்சு இப்ப எத்தனை ஆயிருக்குங்க ஐம்பது ஆயிருக்குது நாற்பத்தஞ்சு இப்ப கூடிருச்சுங்க எவ்வளவு ஐம்பத்தஞ்சு இது கூடினா இது கூடியா இருக்குங்க ஏற்கனவே அறுபது போச்சு நாற்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் கூடிட்டு அப்ப கூடுச்சுன்னு சொல்றதா இல்ல குறைஞ்சிச்சுன்னு சொல்றதா ரெண்டும் சொல்லலாம் ஏற்கனவே இருந்தது கூடுச்சு ஒரிஜினலா இருந்ததை விட குறைஞ்சிச்சு இப்ப நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம் இப்ப கூடி இருக்கு கூடி இருக்கு கூடி இருக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்புறம் கொஞ்சம் கூடும் இல்ல சகோதரர்களே நாம் எல்லாவற்றை விட தீனுடைய வேலையில புத்திசாலியா இருக்கணும் ஆனா தீனுடைய வேலையில வந்த பிறகு நம்ம புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கிறதே இல்லை மற்றவங்க எல்லாம் புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கிறோம் இந்த வேலையில யாராவது சொன்னா சரிதான் கூட்டத்துல சரி இப்படி செய்ய அப்படி செய்ய இஸ்திமா ரயில்வே இஸ்திமா இதுக்கெல்லாம் மேனேஜ் சரி இப்ப ரயில்வே இஸ்திமா கேள்விப்பட்டங்களா இல்லீங்களா எப்பங்க ரயில்வே இஸ்திமா இருபத்தி இந்த ரயில்வே இஸ்திமா இந்த தடவை பூரா இந்தியாவுக்கு சேர்த்து தமிழ்நாட்டிலே மெட்ராஸில் நடக்குது இந்த இஸ்திமாவுக்காக நம்ம பகுதியில எத்தனை ரயில்வேக்காரங்க இருக்கிறாங்க அவ்வளவு பேரை கொண்டு போய் சேர்த்துறோம் சகோதரர்களை இப்ப இருந்து அதுக்கு ஒரு பிரத்யேக முயற்சி ஏப்ரல் இஸ்திமாவுக்காக வேண்டி பிரத்யோக முயற்சி வெளிநாட்டுக்கு ஜமாத் அனுப்புறதுக்கு பிரத்யோக முயற்சி எவ்வளவு பேர் வந்திருக்குது கேளுங்க நாலு மாசம் கொடுத்தவங்களுடைய பேரு நூத்துக்கு அதிகமான பேர் இன்னைக்கு வந்திருக்குது இந்த நபர்களை தயார் செய்யணும் பேரெல்லாம் கொடுத்திருப்பாங்க கொடுத்ததுக்கு பிறகு வீட்டுல போனா அந்த காலத்து இந்த காலத்து இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தியானம் செய்யணும் அல்லாஹு தாலா அதை கைராக்குவான்னு முடிவு செய்யணும் முயற்சி செய்யலாங்களா இன்ஷா அல்லா பாருங்க இன்ஷா அல்லா சொல்றதை விட சஸ்தா வேற எதுவும் இல்லை இன்ஷா அல்லா அமல் செய்யறதை விட கஷ்டமும் வேற எதுவும் இல்லை அதனால அவசியம் இதையெல்லாம் மனசுல எடுத்துக்கொண்டு போய் நம்ம சாத்தியரை அரவணைச்சு கொண்டு யாரையும் விடாம முழுமையான வேலை செய்யணும் தியாகத்தோட வேலை செய்யணும் அதுல ஏப்ரல் இஸ்திமா ரயில்வே இஸ்திமா நம்முடைய மஹல்லாக்குடைய அஞ்சு அஞ்சு ஐந்து அமல்கள் தினசரி பிக்ரு எல்லாத்தையும் கொண்டா வேலை செய்யணும் எல்லாத்தோட ஒரு முக்கிய நாம தனி பிரிவு ஆயிடக்கூடாது இப்போ அப்ப அப்படி ஆய்க்கிறோம் நம்ம நம்மள ஆய்க்கிறோம் ஏதோ காரணத்தினால் அப்படி இல்லை எல்லாரோட சேர்ந்து செய்யணும் அல்லாஹு தோஃபி தரட்டும் பாருங்க الله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتع الرسول فقد أطاع الله صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام اعظم النكاح برکتن ایسرها معونتن சதக்க ரசூலுகு நபியுல் கரீம் பெரியார்களே நண்பர்களே சகோதரர்களே மஸ்ஜிதுக்கு போன செருப்ப தொலைச்சிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருக்கலாம் கடைவீதிக்கு போனேன் காசை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க சில பேரை பார்த்திருக்கலாம் பணம் வச்சு கொண்டு போன பர்ஸ் காணா போச்சு இருக்கலாம் ஒது செய்யும் போது அந்த மாற்றுறதுல சில சமயத்துல ஷர்ட்டே கழட்டி மாட்டிட்டு ஒது செய்யறவங்க உண்டு திரும்பி பனியனோட தொழுதுட்டு வீட்டுக்கு போனவங்களும் பார்த்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி சட்டு கழட்டி மாற்றவங்க சட்டு பாக்கெட்ல எதுவும் வைக்க மாட்டாங்க இது மாதிரி இருக்கும் அப்படி உள்ளவங்க தான் சட்டு கழட்டி மாட்டுவாங்க இதெல்லாம் இப்படி தொலைச்சவங்களை ஏராளமா பார்த்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை தொலைத்தவர்களை பார்த்திருக்கிறீர்களா இன்றைக்கு உலகத்தில் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் வாழ்க்கை தொலைத்தவர்கள் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வாழனுமே வாழருமே வாழ வழி தெரியணுமே வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தொலைத்து விட்டார்கள் ஆனா அல்லாஹ் ரசூல் தொலைஞ்சு போங்கன்னு விடல அல்லாஹ் ரசூல் வாழ்க்கை எப்படி அமைச்சு கொள்றது என்பதற்கு பெயர்தான் தீன் என்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் வாழ்க்கையை பெறணுமானா உலக மக்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் முகமது சல்லா அலிசலம் கொண்டு வந்த வழி இதை தவிர இன்று வரை சரித்திரத்திலே வாழ்க்கையை பெற்றுக் கொண்டதாக யாரையும் கண்டதில்லை கேட்டதில்லை வரலாற்றிலே பார்த்ததில்லை காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் அது லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் பில்லியன் கணக்கே இருக்கட்டுமே ஆனால் வாழ்க்கை பில்லியனுக்குள்ளே இல்லை வாழ்க்கை முகமது ரசூருல்லாவுடைய சுண்ணத்துக்குள்ளே இருக்கிறது காலையிலிருந்து இரவு வரை இரவிலிருந்து காலை வரை விவரம் தெரிந்ததிலிருந்து ரூஹு போகிற வரை நிம்மதியாக வாழுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை இது இல்லையே அது இல்லையே இது இல்லையே அது இல்லையே இது இல்லையே அது இல்லையே இன்னைக்கும் அதே பேச்சு நாளைக்கும் அதே பேச்சு நாலு மறுநாள் அதே பேச்சு நேற்றும் அதே பேச்சு ரெண்டாயிரத்திலே அதே பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே அதே பேச்சு ரெண்டாயிரத்தி நூறுலயே அதே பேச்சு எதுக்கு வாழணும் இது பேர் வாழ்க்கையில் நண்பர்களே முடிந்து போன விஷயம் எது நடக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டு முடிந்து போன விஷயம் இதுதான் நடக்கும் என்று தெரிந்த பிறகு அதற்காக கவலைப்படுவதை விட மடத்தனம் உலகத்திலே வேறு எதுவும் இல்லை இதுதான் நடக்கும் இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னா இப்படித்தான் இருக்க முடியும் நான் ஆசைப்படுறேன் நல்ல பாடியா இருக்கணும் நல்ல உயரமா இருக்கணும் முடியவே முடியாது அதனால என்னை பத்தி நான் கவலையே படக்கூடாது எது முடியாதோ அதுக்கு என்ன கவலை இதே போல வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சொல்ல போனால் அனைத்து காரியங்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹத்தால எழுதிவிட்டான் அப்படித்தான் நடக்கப் போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அனுப்பிரமான அளவு கூட மாற்றம் கிடையாது இப்ப என்ன செய்யணும் அல்லாஹு தாலா அறிவு கொடுத்திருக்கிறான் எப்படி வாழணும் என்று வழி சொல்லி தந்திருக்கிறான் குரான் கொடுத்திருக்கிறான் குரானை செயல் வடிவத்திலும் கொடுத்திருக்கிறான் சொல் வடிவத்திலும் கொடுத்திருக்கிறான் குரான் கலாம் உள்ள அல்லாவுடைய கலாம் இருக்கிறதே குரான் ஷெரீப் அது அல்லாஹனுடைய கலாமனுடைய சொல் வடிவம் எழுத்து பார்க்கணும்னா அதுல பாருங்க எழுத்து பார்க்கண்டா அதுல பாருங்க அறிவியல் ரீதியாக பார்க்கண்டா அதுல பாருங்க புத்திபூர்வமா பார்க்கண்டா அதுல பாருங்க பார்க்கலாம் குரான்ல இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹஷாய் வல் முன்கர் குரான்ல பாருங்க இருக்குது அது அஃப்லஹமன் தஸக்கா யார் தன்னுடைய நப்சை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் ஆனால் நப்சை தூய்மைப்படுத்தின ஒருத்தரை பார்க்கணுமானா முகமது சல்லாத்து பாருங்க மன் தசக்கா அங்க இருக்கு மன் தசக்கா அஃப்லஹ யார் நப்சை தூய்மைப்படுத்தினார்களோ அஃப்லஹ வெற்றி பெற்றார்கள் யார் தூய்மைப்படுத்தினார்கள் உங்களுக்கு ஒரு மாடல் வேணுமா முகமது ரசூலுல்லாய் சலா சொல்லம் ஹாத்தமுல் நபிஜீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துள்ள அத்தனை மனிதர்களுக்கும் தியாமத்து வரை உள்ள வரவிருக்கிற மனிதர்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பூமியில வாழ்ந்தாலும் சரி எப்படிப்பட்ட நாகரிகத்திலும் கலாச்சாரத்திலும் அவர்கள் மேம்பாடு அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி இதோ அவர்களை பாருங்கள் அவர்களிலே எல்லாம் இருக்கிறது அவங்கள எல்லாம் தெரியல நமக்கு நமக்குள்ள எல்லாமே இல்லைன்னு அர்த்தம் டெஸ்ட் பண்ணணும் எல்லாம் போய் இருக்கா இல்லையான்னு அவர்களில் எல்லாம் தெரியாவிட்டால் நமக்குள் எதுவுமே இல்லை என்ற அர்த்தம் யாரோ ஒரு ஒருவர் சொன்ன மாதிரி நாம் எல்லாம் பூஜ்யங்கள் நாம் எல்லாம் பூஜ்ஜியங்கள் ஒரு சைபர் பத்து சைபர் போட்டா என்ன மரியாதை இருக்கு பத்து சைபர் போட்டா என்ன மரியாதை சைபருக்கு சைபர் தான் பத்து போட்டாலும் waste time waste ink waste paper waste ஒரு சைபர் கூட இன்னொரு சைபர் சேர்ந்தா அது வேஸ்ட் ஒரு வேஸ்ட் ரெண்டு வேஸ்ட் பத்தானா எத்தனை வேஸ்ட் பத்து வேஸ்ட் நூறு ஆனா நூறு வேஸ்ட் ஆனா ஆயிரம் வேஸ்ட் சரி போடுங்க மூணு சைபர் போட்டீங்க முன்னால ஒரு ஒண்ணு போட்டோம் என்னாச்சு இப்போ ஆயிரம் ஆயிடுச்சு இதே போல முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசம் தான் அந்த ஒன்று அந்த ஒருவர் நாம் எல்லாம் சைபர் அவங்களோட ஒட்டிக்கிட்டா நமக்கு மரியாதை சைபர் எல்லாம் ஒன்றோடு ஒட்டிக்கொண்டால் கொண்டால் மரியாதை சைபர் எல்லாம் சேர்ந்து ஆட்டம் போட்டா சைபர் தான் இது வெறும் உதாரணம் தான் நாம் கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த கணக்கெல்லாம் சொல்ல வரலை சைபர் முன்னால போட்டா என்ன ஆகும் பின்னால போட்டா என்ன ஆகும் புள்ளி வச்சா என்ன ஆகும் புள்ளி வைக்காட்டா என்ன ஆகும் அது மேத்ஸ் ப்ரொஃபசர் சொல்லுவார் நான் சொல்றது ஒரு உதாரணம் தான் உதாரணம் சொன்னா ஒண்ணு ஒரு ஒண்ணு ஒரு சைபர் இருக்கு கூட முன்னால ஒண்ணு போட்டா பத்து ரெண்டு சைபர் இருக்கு முன்னால ஒண்ணு போட்டா நூறு மூணு சைபர் இருந்தா ஆயிரம் நாலு சைபர் இருந்தா பத்தாயிரம் அஞ்சு சைபர் இருந்தா லட்சம் இதான் கணக்கு இவ்வளவுக்கு தான் உதாரணம் உதாரணத்தை அவ்வளவு வரைக்கும் தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேல யோசிக்க கூடாது தேவையும் இல்லை எப்படி உதாரணம் ஒருத்தரை பத்தி சொன்னா அவர் அவர் எத்தனையோ நல்ல பாட்டும் இருக்கு பாடனார்னு அப்படியே குயிலுங்கன்னு சொன்னான் என்னங்க ஆள் நல்ல சிவப்பா இருக்காரு நீங்க குயிலுங்கிறீங்கன்னு கேக்குறதா குயில் கருப்பால இருக்கு இவர் சிவப்பால இருக்கு அட உதாரணம் தொண்டைக்கு உதாரணம் குரலுக்கு இதே போல இந்த உதாரணம் அப்படித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான முன்னொரு காலத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாலே யாரோ சொன்ன உதாரணம் எனக்கு இப்போ யாவும் இல்லை அருமையான உதாரணம் ரசூலுல்லாவை பின்பற்றி வாழ வேண்டும் அதுக்கு பேர் வாழ்க்கை மற்றதுக்கெல்லாம் பேர் வாழ்க்கை இல்லை வாழ்க்கையை தொலைத்தவர்கள் மற்ற வழியில வாழ்றவங்கள வாழ்க்கை தொலைத்தவர்கள் எப்ப தெரியும் கடைசியில பெட்ல படுத்திருப்பாங்க பாருங்க கடைசியில பெட்ல படுத்திருப்பாங்க எத்தனையோ வியாதி இருக்கலாம் வியாதியிலையும் பல மாதிரியான நல்ல கெட்ட பல மாதிரி வியாதி இருக்கு அல்லாஹால பாதுகாக்கணும் சலாமத்தா வியாதி வர்றதுல தப்பு வியாதியில அல்லாஹால பொறுமையை கொடுத்து பாவத்தை மன்னிக்க வச்சா வியாதி மாதிரி பாவத்தை போக்குற வஸ்து வேற எதுவும் இல்லை வியாதி வர்றது தப்பு இல்லை எல்லாருக்கும் வியாதி வருது நல்லவங்களுக்கு வரும் கெட்டவங்களுக்கு வரும் நபிமார்களுக்கு கூட வியாதி வந்திருக்கு அதனால வியாதி வர்றது தப்பு வியாதி வியாதியஸ்தர் எப்படி நடந்துக்கிறார்கள் பொறுத்து இருக்கு ஆனா அல்லாஹால உலகத்தில் வியாதி அனுப்புற ஹதீஸ்ல வந்திருக்கு தாய் சாரதி ரதி அல்லாஹால சொன்னாங்க எங்கே ஜினா பெறுகிறதோ அங்கே வியாதி பெறுகிறது இந்த உலகத்துல வியாதி பெருகிக்கிட்டே இருக்கு பெருகிக்கிட்டே இருக்கு பெருகிக்கிட்டே இருக்கு என்னடான்னு கேட்டா எப்படி புது வியாதி வருதுன்னா இந்த போன மருந்து தான் வியாதி ஆகுதான் மருந்தே வியாதி நீதிபதியே குற்றவாளி மருந்தே வியாதி அது கேட்டா சைடு எஃபெக்ட் ரொம்ப பெரிய மரியாதை அதுக்கு பேரு அப்புறம் ஒரு வருத்தம் போட்டு போடுவார் நோ சைடு எஃபெக்ட் வந்த பிறகு தெரியும் இப்ப தெரியாது சகோதரர் ஒரு கணவர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் போகும்போது குழந்தைய ஆறு மாச குழந்தைய விட்டுட்டு போனார் வெளிநாட்டில் போய் ரெண்டு வருஷம் இருந்துட்டு திரும்பி வர்றார் வெளிநாட்டில் போய் ரெண்டு வருஷம் இருந்துட்டு திரும்பி வர்றார் வந்து அவர் ஏதோ காரணமா பம்பாயில இறங்கிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸுக்கு வர்றார் வரும்போது ட்ரெயின்ல எதிர்த்த சீட்ல ஒரு கணவன் மனைவி மனசுல பதிய வைங்க அல்ல தலை மனசுல பதிய வைக்கணும் அமல் செய்ய வைக்கணும் இந்த மாப்பிள்ளைகள் துவா கேளுங்க இன்ஷால்லா அமல் செய்யும் சும்மா வெறும் பிரசங்கம் பேசுறது நேரம் போக்குறது டைம் பாஸ் இல்ல நம்மளுது நம்ம டைம் எப்போ பார் ஆயிருச்சு இருக்கிறதே எக்ஸ்ட்ரா நாற்பது வயசுக்கு மேல இபாதத்துக்காக ஃபாரின் ஆயிடுறது சஹாபாக்குடைய பழக்கம் கூட பழக்கம் நாற்பது வயசு ஆயிட்டா அவங்க சொல்லுவாங்களா இனி என்ன உலகத்தில் இருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு என்று மற்ற எல்லா வேலைகளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பாருங்க எப்படியா செய்யுங்க நமக்கு ஏதோ வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தா சரி மேல ஒரு துணி கீழே ஒரு துணி என்று இருப்பது சஹாபாக்குடைய பழக்கம் அதுக்கு முன்னாலேயும் தீனுடைய வேலை தான் செஞ்சாங்க ஆனா நாற்பது வயசுல தீனுக்காக பாரிக் ஆகிறது பழக்கம் ஆனா நமக்கு நாற்பதுல தான் பிடிப்பே ஏற்படுது காதல விழுகிறத சொல்றேன் நம்மள சொல்லலை நாயா அலையிறேன் அல்ல நீயா சொல்ற நானா சொல்றேன் கரடியா கத்துற ஓலை ஓலை தலைவிதி தலைவிதி அல்லாவை நம்பியவர்கள் அப்படி உழைப்பது இல்லை என்பர்களே மாடா உழைக்கிற மாடா உழைக்கிற கரடியா கத்துற நாயா அலையிற நீ சொல்ல விரும்பல வேண்டாம் சோதர்களை தேவையே இல்லை நாற்பது வயசுக்குள்ள உலகத்தில் என்ன செய்யணுமோ செய்துட்டு பிறகு அல்லாஹின் பக்கம் லயிச்சிட்டால் அது போல வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை நான் சொல்லிட்டு வந்தேன் ட்ரெயின்ல எய்தாப்புல ரெண்டு ஒரு புருஷன் மஞ்சாதி நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல இவர் வரும்போதே யாரை நினைச்சுக்கிட்டு வருவாருங்க பிள்ளையோட அம்மா விட பிள்ளை மேல நினைப்பு அதிகமா இருக்கும் இதெல்லாம் அம்மா மேல நினைப்பு இருக்கிற வயசு இது பிள்ளையோட அம்மா மேல தான் பிள்ளையோட அம்மா விட பிள்ளை மேல தான் நினைப்பு அதிகமா இருக்கும் பாசம் அதுக்கு பேர் தான் பாசம் ஹவுஸ்ல பாசம் பிடிக்குதுங்கல்ல போகுமா அது தேய்ச்சி சுத்தம் போதினா கழுவி விட்டாலும் அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா என்ன வந்துருது தானா உற்பத்தி ஆகிறதுக்கு பேசு பேர் பாசம் நாம வைக்கிறதுக்கு பேர் அன்பு தானா வரும் உள்ள இருந்து இவர் குழந்தைய நினைச்சுக்கிட்டே வர்றாரு ஆறு மாசம் குழந்தை விட்டு போனார் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப குழந்தைக்கு எத்தனை வயசு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு எப்படி இருக்குன்னு தெரியாது எப்படி இருக்கு தெரியாது அது அந்த காலம் அதனால அவருக்கு அது மாதிரி எதுவும் பாக்குறதுக்கு குழந்தையினுடைய போட்டோ கூட பார்க்கற வாய்ப்பு கிடைச்சில்ல சரி வந்துட்டார் இப்ப ட்ரெயின்ல பாக்குறாரு முன்னால ஒரு சம்பதி இருக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு குழந்தை வச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும் சாடையும் பார்த்தா யார் மாதிரி இருக்கு தான் குழந்தை மாதிரி இருக்கு தான் குழந்தை இருந்தா இப்படித்தான் இருக்கணும் இவருக்கு ஒரு யூகம் நேரம் மூக்கு கண்ணு இதெல்லாம் முதல்ல பாக்குறது முதல்ல பாக்குறது மூக்கு தான் அப்புறம் கண்ணு அப்புறம் தாடை இதெல்லாம் பார்த்தா தன் குழந்தை மாதிரி அவளுக்கு தெரியுது அப்படி தன் குழந்தை மாதிரியே இருக்குது அப்படியே அச்சில அடிச்ச மாதிரி இருக்குது ஆனா அந்த ரெண்டு பேரும் ஹிந்தி பேசுறவங்க யார் ரெண்டு பேரும் முன்னால உட்கார்ந்துருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஹிந்தி பேசுறவங்க இவருக்கு ஹிந்தி தெரியா தமிழ் தான் தெரியும் இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்கும் கூச்சமா இருக்கு தமிழ்ல தான் தெரியும் அவருக்கு ஹிந்தி தெரியாது பேசவும் கூச்சமா இருக்கு இப்ப என்ன செய்யறாருங்க மெதுவா அவங்க பார்க்காதப்ப குழந்தை இப்படி இப்படி கூப்பிடுறாரு குழந்தை அதை பக்கம் திரும்பிக்குது வரமாட்டேங்குது பிறகு மெதுவா நைசா பிஸ்கட் எடுத்து கொடுக்கிறாரு நான் மிட்டாய் எடுத்து கொடுக்கிறாரு என்னவோ செய்து இது குழந்தை வந்துருச்சு இவர்கிட்ட இப்ப குழந்தைய படியில வச்சுட்டு குழந்தைய குஞ்சுறாரு குழந்தை குஞ்சுறாரு கொஞ்சறதுன்னா என்னன்னு தெரியும் தமிழ்ல கொஞ்சம்ங்கிறது வேற கொஞ்சறதுங்கிறது வேற ஒரு எழுத்த வித்தியாசம் ஆனா கொஞ்சம் அப்படி வாயில வாயில வச்சுக்கிட்டு மூக்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வச்சுட்டு குழந்தை கொஞ்சிறார் அவங்க அப்படியே என்ன பேசிட்டு வேற பேசிட்டு இருக்கிறாங்க இவர் அவங்களுக்கு தெரியாம குழந்தைய கொஞ்சாரு மடியில வச்சுக்கிறாரு பிஸ்கட் கொடுக்கிறாரு மிட்டாய் கொடுக்கிறாரு கொடுக்கிறார் குழந்தை எப்படி தம் மடியை விட்டு போக கூடாதுன்னு பாக்குறார் என்ன காரணம் தன் குழந்தையா தன் குழந்தையாங்க இல்ல ஆனால் ஏன் கொஞ்சினாரு தன்னுடைய குழந்தையை போல் இருக்கிற காரணத்தினாலே ஆகையினால யாரெல்லாம் முகமது ரசூல்லாவை போல் இருப்பார்களோ அல்லாஹு தாலா முகமது ரசூல்லாவோட சொர்க்கத்துக்கு அனுப்புவான் மன நினைவிலிருந்து தாடி முடிவரை வரை ரசூலுல்லாவை போல இருக்க முயற்சி பண்ணணும் எல்லா காரியத்திலையும் எதை எடுத்தாலும் சூழ்நிலை ஸல்லல்லாஹு எப்படி செய்தாங்களோ அப்படி செய்யணுங்கிற இஷ்க் இருக்கணும் சென்பர்களே யார் என்ன சொல்லுவாங்க இது என்ன கேள்வி எங்க உலகத்தில் எப்படி எப்படி ட்ரெஸ் போடுறாங்க யார் என்ன சொல்லுவாங்கன்னு பாக்குறாங்க எப்படி எல்லாம் ட்ரெஸ் போடுறாங்க ஒரிஜினல் அரிசி சாக்கு வாங்கி பேண்ட் தேஞ்சு போட்டு வர்றானே அவன் என்ன சொல்றீங்க அரிசி சாக்கு பேண்ட் போட்டு நூல் நூலா தொங்குது என்ன சொல்லுவீங்க அவன் யாரையாவது பார்க்கறானா அவனுக்கு பிடிச்சது அவன் செய்யறான் என்னுடைய சூழ் எனக்கு பிடிக்கும் ஆகையினால் நான் செய்கிறேன் யார் என்ன கேட்கிறது இந்த உறுதி வேணாமா நண்பர்களே வாழ்க்கையிலே வேணும் செயல்ல வேணும் முகத்தில வேணும் தலையில வேணும் தாடியில வேணும் தொப்பில வேணும் யாராவது தாடியை லேசா நினைச்சா சுகான அவன் சொல்ல விரும்பலை தாடி சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே வாழ்க்கையில நம்மோட ஒட்டி இருக்கிறது கபர்ல கண்ணுக்கு தெரியிற முதல் சுண்ணத்தை தானே கபர்ல கண்ணுக்கு தெரிய முதல் சுண்ணத்தை தானே நண்பர்களே அதே போல ஜனங்கள் பார்த்தாலும் முகத்தை பார்த்த உடனே இவர் எப்படிப்பட்டவர் தாடியில பேசும் தாடி அது தனியா தெரியும் அப்படி அப்படியே கசகசான்னு சொல்லுவாங்க இது கொத்தமல்லி இருக்கு பச்சை மிளகா இருக்கு அப்படியெல்லாம் தாடி இருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை தாடி சுண்ணத்தான தாடி அதை பார்த்தாலே அதுல நூறு இருக்கும் பிரகாசம் இருக்கும் ஜோதி இருக்கும் அதை பார்த்தாலே ஒரு மரியாதை வரும் தானா தாடினா எல்லா தாடிக்கு பேர் தாடி இல்லைங்க நான் ஓபனா சொல்லட்டுங்களா எல்லா முடிக்கு பேர் தாடி இல்ல முடிக்கு தமிழ்ல என்ன சொல்றதுங்க நல்ல தமிழ்ல அந்த எல்லா மயிருக்கும் பேரு தாடி இல்ல சுண்ணத்தான முடிக்கு பேர் தாடி தெளிவா சொல்ல விரும்புறான் அதுல போயிட்டு ஃபேஷன் பண்றது பாருங்க சுண்ணத்து செய்யறாரா அதுல ஒரு ஃபேஷன் இல்ல நண்பர்கள் இது சாதாரண வெளிப்படையில தெரிகிற காரியம் இது நாம் தீந்தார் என்பதற்கு அடையாளம் உண்மையிலேயே தீந்தாராக கண்ண அடையாளம் ரசூலுல்லாய் சல்லாத்துக்கு கண்ணாகத்தால தெரிவா சொன்னா யார் அல்லாவை விரும்புகிறீர்களோ அவர்கள் என்ன செய்யணும் இத்தகைய நீ என்னை பின்பற்றுங்கள் அதான் சொன்ன அல்லாவுடைய பிரிய வேணுமானா யாரை பின்பற்றணும் ரசூலுல்லாவை போல இருக்கணும் ரசூலுல்லாவை அல்லாவுக்கு பிடிக்கும் ரசூலுல்லா மாதிரி யாரெல்லாம் இருப்பார்கள் அவர்கள் அல்லாவுக்கு பிடிக்கும் என்னுடைய குழந்தை எனக்கு பிடிக்கும் என் குழந்தை மாதிரி ஒரு குழந்தை இருந்தா கூட அதுவும் எனக்கு பிடிக்கும் அதனால ரசூலுல்லா மாதிரி உள்ள வாழ்க்கை அமைக்கணும் ஒண்ணு வெளிரங்கத்திலே அமைக்கணும் ஆனால் இந்த வெளிரங்க வாழ்க்கை வர்றதுக்கு அந்த ரங்கத்திலே அமைக்கணும் ரசூலுல்லாவை சும்மா அல்லாஹு தாலா அனுப்பலே சரி போங்க நீங்க எல்லாம் கொடுத்துங்க நீங்க போங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் போது கூட ரசூலுடைய தரஜா மகா மகா மகா மகா நூறு மகா சேருங்க ஆயிரம் மகா சேருங்க அவ்வளவு பெருசு நபியுடைய மனைமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல அல்ல இனித்த கைத்துன் இதைத்தான் கவனிக்கணும் நீங்கள் அல்லாஹை பயந்து நடப்பீர்களே ஆனால் ரசூலுடைய மனைமார்கள் எல்லாம் பயக்கலையா அல்லாஹ் பயக்கலையா உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரசூலுடைய மனைவியானாலும் என்னுடைய என்னுடைய சொல்லுக்கு இணங்கித்தான் நடக்கணும் அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துறதுக்கா பிறகு ரசூலுடைய மனைவிக்கு என்ன சொன்னா பூரா உலக பெண்களை நல்லா கேட்டுக்கிட்டு காது திறந்து இந்தியா பெண்களுக்கு சொல்லல இங்கிலாந்து பெண்களுக்கும் அந்த பெண்களுக்கு சொல்லல அமெரிக்கா பெண்களுக்கும் எங்கோ இருக்கிற பெண்களுக்கு மட்டும் சொல்லல ஆஸ்திரேலியா இருக்கிற பெண்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி ரசூலுடைய மனைவார்களுக்கு இந்த பேச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பேச்சு ரசூலுடைய மனைவார்கள் பார்த்து அல்ல என்ன சொன்னா தெரியுங்களா என்ன கல்யாணமான பெண்களோட சம்பந்தப்பட போறாங்க அல்லது நம்ம எல்லாம் ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அல்லது பட படுவாங்க இனிமேல் படுறதெல்லாம் படுவாங்க சம்பந்தப்படுவாங்க படுவாங்க இங்க உட்கார்ந்து சொல்றா படாத பாடு இல்லைங்க சம்பந்தப்படுவாங்க பெண்களோடு ரசூலுடைய மனைவார்களுக்கெல்லாம் சொன்னா எங்க பெண்ணு உங்க பெண்ணு என்னங்க இதுல விதிவிலக்கு இல்ல நாங்களும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப ரசூலுடைய மனைவிக்கு அல்லா சொன்னா பலா தஹலான நீங்க யார்தாவது பேச வேண்டிய நிபந்தம் வந்துட்டால் நீங்கள் உங்களுடைய குரலை மிருதுவாக்கி நளினமாக்கி பேசாதீர்கள் குரலை கொஞ்சம் கனமாக்கி பேசுங்கள் அப்படி நளினமாக்கி வாங்களேன் உட்காருங்களேன் இருங்களேன் வருத்துங்களா உள்ள வருத்துங்களா இப்ப ரிசப்ஷனுக்கு பழக்கி கொடுக்கறதே பெண்களுக்கு என்னங்க வர்றவர்த்த அப்படி பேசணுமா அவர் அப்படியே மயங்கி விடுமா எதுல அடிக்கணுமோ தெரியல அல்லா சொல்லுவோம் பலா தகவல் நபில் கவுல் உலகத்துக்கு விலங்குகள் அதான் சொல்ற வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் பலா தகவல் கவுல் எந்த பெண்ணும் அந்நிய ஆணிடத்திலே குரலை தாழ்த்தி பணிவாக நளினமாக மிருதுவாக அவன் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வர்ற மாதிரி பேசக்கூடாது பேசுற சொனியிலேயே அவன் இது இங்க ஒண்ணு நடக்காதுன்னு அவன் ஓடணும் <coughs> நான் சொல்லல குரான் இது ஏன் தெரியுமா யாருடைய வியாதி இருக்கிறதோ அவளுக்கு உங்கள் மீது ஆசை வரும் யாருக்கு சொன்னார்கள் அல்ல மனைவார்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தப்ப அல்லாஹ் சொன்ன வக்கரன ஃபி வீட்டுக்குள்ள இருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத பத்தி சொல்லும்போது அலைக்கும் நபில் புயூத் பெண்களே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள் அலைக்குன்னு கருத்து வீட்டுக்குள்ளேயே இருங்கள் ஜிஹாதுக்கும் அதுதான் உங்களுடைய ஜிஹாத் பெண்களுடைய ஜிஹாத் அது ஆண்களுடைய ஜிஹாத் வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கிறது தேவைப்பட்டாலே தவிர இது ஆண்களுடைய ஜிஹாத் அவரே ஆணுக்கு ஆண்மை இருக்கணும் பெண்ணுக்கு பெண்மை இருக்கணும் ஆண்மையின் ஜிஹாது தேவைப்பட்டா வீட்டுக்கு போகணும் சும்மா எப்ப பார்த்தாலும் இப்ப முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு மத்தியானம் முடிஞ்சா அவசர அவசரம் போய் வீட்டுல படுக்குன்னு சொல்றது இல்லைங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகணும் இன்ஷால்லாம் அது மாதிரி ஜமாத்திர முடிஞ்சா முப்பத்தி வாபசி வச்சா முப்பத்தி எட்டாவது நாள் எல்லாம் ரெடி போறதுக்கு சொன்னா ஒன்னாவது நாள் ஆரம்பிச்சு மூணாவது நாள் தான் ரெடி போகும்போது மூணாவது நாள் இதுல மூணு நாள் போச்சுங்களா வரும்போது மூணு நாள் முந்தி இதுல மூணு நாள் போச்சுங்களா இனி இடையில வேற ஜாஸ் கட்டு வீட்டு போயிட்டு வந்திருப்பாரு அதுல ஒன்பது நாள் போச்சு மொத்தம் கூட்டி கரைச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு நாள் தான் மிச்சம் வருது இவர் ஜமாத்துல இருந்தது அதுல தூங்குற நேரம் சாப்பிட்ட நேரம் ஒண்ணுக்கு போனது குளிக்க போனது அது போனது இது போனது முடிஞ்சே போச்சுங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஏதோ தாலியில் உட்கார்ந்து இருப்பார் மொத்தமே இல்ல சோழர்களே ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு فلا تخلان بالقول فيطمع الذي في قلبه مرض فقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهليه الاولى ஜாகிலியத்தில் எப்படி பெண்கள் வெளியே அலங்கோலமாக தெரிந்தார்களோ அப்படி நீங்கள் அலங்கோலமாக தெரியாதீர்கள் அப்ப அது அலங்கோலம் எல்லாம் சொன்னா இன்றைக்கு அதை அழகின்ற பேரில் தெரியுறாங்களோ வித்தியாசம் இந்த கோலம் எல்லாம் அலங்கோலம் அசிங்கங்கள் அசிங்கங்களையும் அழகாக்கி கொண்டு தெரிய இருக்கக்கூடாது நண்பர்கள் வல்குர்ணமா யுத்தராஃபி ஊத்தி கொண்டு பின்னால வருது அதுக்கு முன்னால வாக்கின சலாத்த வாத்தின ஜக்காத் தொழுகை நிறைவேற்றுங்கள் வீட்டுக்குள்ள என்ன செய்யறது அல்ல குரான தெளிவா சொல்லியிருக்கான் முதல்ல தொழுங்க பெண்களுக்கு முதல்ல தொழுக பழக்கணும் நம்ம வீட்டுல தொழுகிட்டே இருக்கணும் என்ன வேலை சோதர்களே அதுவும் இந்த காலத்துல பிரஷர் குக்கர் கேஸ் அடுப்பு பிரஷர் குக்கர் கேஸ் அடுப்பு அவங்களுக்கு பிரஷர் குக்கி வாங்கி கொடுத்ததுலயே நமக்கு பிளட் பிரஷர் வந்துருச்சு அந்த பிரஷர் அதை வாங்க இதை வாங்க நம்ம பிரஸ்டீஜ் பாதுகாக்கணும் இதுல நம்ம பிரஸ்டீஜ் பாதுகாக்கணும் இல்ல இது வாழ்க்கையில் சொந்தத்து வாழ்க்கை சுல்தா இருக்கோலி என்ன வாழ்க்கை என்ன செய்யும் வாழ்க்கை தாவத்துக்காக அல்லாஹுடைய அப்துகளை அல்லாஹோடு சேர்க்கிறதுக்காக நான் வாழுகிறேன் என்று நியத்து செய்தால் வாழ்க்கையில் மகா சுண்ணத் தாயாத்தாயிருச்சு அது வேற இது மகா சுண்ணத் இது நான் சொல்லல மௌலானா உமர் சாப் ரஹத்துல்லா அலை சொன்ன விஷயம் இது மகா சுண்ணத் ஆகப்பெரிய சுண்ணத்து இதுதான் நான் அல்லாஹுடைய அடியார்களை எல்லாவோடு சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் வாழ்க்கை நடத்தின வேற எனக்கு நோக்கமே இல்லை பூரா மஜ்மா நியத்து செய்ய இன்ஷா அல்லா மறைவுக்கு பிறகு நாலு மாசம் நாற்பது நாள் வாழ்க்கையில முன்னூறு ஒரு பகுதி பக்கா நியத்து செய்து செய்யுங்க அல்லாஹ் தாலா நடத்தினது தான் நடக்குமே தவிர அல்லாஹ் தாலா முடிவெடுத்தது தான் நடக்குமே தவிர நாம எதுவும் நடத்த போறதில்லை ஆகையினாலே பாருங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லி சொல்லி ரயில்ல வேகன் கணக்கன அனுப்பி இருக்கிறோம் நிசாமுதீனுக்கு இப்போ மனசுல நீய செய்யுங்க சரி அந்த நியத்தை வெளிப்படுத்துறதுக்காக பூரா மஜ்மா ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அல்லாஹ் கபூல் செய்யும்